என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி உன் கையில் எங்கவில்லை உன் தோளில் சாய ஆசையில்லை நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி உன்னழகாலே உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம் உன் கனவாளே உன் கனவாளே மணமாலை பாயும் கூடை சாயும் ஏ என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தையில்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி காற்றோடு கைவீசி நீ பேசினால் எந்த நெஞ்சோடு புயல் வீசுதே வயதோடும் மனதோடும் சொல்லாமலே சில எண்ணங்கள் வலை வீசுதே காதல் வந்தாலே கண்ணோடுதான் கள்ளத்தனம் வந்து குடியேறுமோ கொஞ்சம் நடித்தே நடி கொஞ்சம் துடித்தே நடி இந்த விளையாட்டை ரசித்தே நடி உன் விழியாலே உன் விழியாலே என் வழி மாறும் கண் தடுமாறும் மடியது ஏதோ ஒரு புது ஏக்கம் இது வலித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும் ஏ ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே வேறு ஏதும் நினைக்காமல் விழி மூடடி எந்த நெஞ்சங்கள் தொடரட்டுமே யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன் என்னை அறியாமல் உனை பார்க்கிறேன் சிறு பிள்ளை என எந்த இமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே என்னதி காலை என்னதி காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும் என் நந்தி மாலை என் நந்தி மாலை உன்மடி சாய்ந்து தினம் வி என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி உன் கையில் சேர ஏங்கவில்லை உன் தோளில் சாய ஆசையில்லை நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி